திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் ஐம்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் இது திருச்சி சுரர் உலகு நரர்கள் பயில் தரணி தரம் புறநடிய அரணமதும் சுரருலகு நரர்கள் பயில் தரணி தரம் முரணடிய அரணமதும் புறமெறிய விரவு வகை தரவிதைகுள் கரமுடைய பரமனிடமாம் புறமெறிய விரவு வகை சரவிதைகுள் கரமுடைய பரமனிடமாம் பரமனிடமாம் பரமனிடமாம் பரமருள வரம் முறையின் நிறை நிறைகுள் வரு சுருதி சிற முறையினால் பரமரு பிரமபுரமே பிரமபுரமே பிரமபுரமே பிரமபுரமே தானமிகு வாணி செய்குள் தானவி சேணமரர்கோன் வேணுவினை ஏணி நகர் காணிருவி நடு வேணுபூரமே ஆ பகல் ஒளிசை நகமணியே பகல் ஒளி செய் நகமணியை முகை மலரை நிகழ்ச்சரண அகவு முனிவர்க்கு அகலமலி சகல கலை மிக உரை செய் முகமுடைய பகவனிடமா பகவனிடமாம் புகழி நகரே பகை களையும் வகையில் அருமுக இறையை மிக அருள நிகழில் இமையோர் புக உலகு புகழ எழில் நிகழ நிகழ் அலர் பெருகும் புகழி நகரே புகும் புகலி நகரே அங்கன் மதி கங்கை நதி வெங்கன் அரவங்கள் அடி தங்கும் இதழி துங்க மர தங்கும் தடி தங்கி எங்கள் தங்கும் இடமாம் துங்க மர தங்கும் தடை அங்கி நிகர் எங்கள் இரு தங்கும் உலகம் எங்கும் எதிர் பொங்கரி புலங்கள் களைவோம் பொங் வெங்கதில் விளங்குலகம் எங்கும் எதிர் பொங்கரி புலங்கள் களைவோ வெங்குரு விளங்கி உமை பங்க தரணங்கள் பணிகளைவோர் வெங்குருவதே வெங்குரு விளங்கி உமை பங்க தரணங்கள் பணிகளை களைவோர் வெங்குருவதே காணவனு பானவியல் பேணியதில் பானமழை தேர் தூணியர நாணியர வேணு தில பேணியர நாணி விசயன் நாணி விதயம் பாணியமர் பூ சொன்ன அருள்மானு பிரமாணியிடம் ஏணி முறையில் பாணி உலகால மிகவானின் மலி தோணி நிகர் தோணி பூரமே நிராமய பராபர புராதன பராபு சிவராக நிராமய பராபர புராதன நிராமய பராபர புராதன பராபு அமராதிபதியான் இராவும் எதிராயது பராநிலை புராணன் அமராதிபதியான் அராமிதை இராதல் தராயரவராயண வராக உருவ அராமிதை இராதல் தராயர பராயணவரா உருவ தராயனை விராயரி பராய் மிகும் தராய் மொழி விராயபதியே விராயபதியே விராயபதியே விராயபதியே அரணை உறும் முரணர் பலர் தத்தரில் அரணை உறும் முரணர் பலர் மரணம் வர விரணமதில் அறமதிப்படை கரம்பிசிரும் விரகனமர் கரணன் உயர் பரநெறிகுள் கரணது இடமா பரவ முது விரவ விடல் குரளமுறும் அறவை அறி சிரம் அறிய அச்சிரம் அரண சரணம் அவை பரவ இரு கிரகம் அமர் சிரபுரமதே சிரபுரமதே சிரபுரமதே அறம் அழிவு பெற உலகு தெரு புயவன் விரலழிய விரன்மா மறையின் ஒதி முறை முரல் செய் பிறையிடம் இறைவனிடமா உறைவின் மிக நிறைதை அழி மறையமரர் நிறையருள முறையோடு வரும் புறவன் எதிர் நிறை நிலவு பொறையன் உடல் பெறருளும் புறவம் அதுவே விண்பயில மண்பகிரி பண்பிரமன் என்பெரிய பண்படை கொண்மால் கண்பறியும் ஒன்பொடியே நுண்பொருள்கள் தன் புகழ் கொள் ஆ ஆ மண்பரியும் ஒன்பொடிய நுண்குசகர் புண்பயில பின்படற அச்சண்பை மொழி பண்பமுனி கண்பொழிசை பண்புகளை சண்பை நகரே பாழியுரை வேளநிகர் பாழமணர் சூழும் உடலாளர் உணர ஏடி நிதையாடின் மொழி ஏழை அவள் வாழும் இறை தாழும் இடமாம் கீழிதைகுள் மேலூலாகில் வாழரசு சூழரசு வாழ அரனுக்கு ஆழி அசில் காழி செய்ய ஏழுலகில் ஊழிவளர் காழி நகரே நச்சரவு கச்சன வசச்சுமதி குச்சின் நிலை நச்சரவு கச்சனவ சச்சுமதி உச்சின் நிலைச்சுருகையன் மெச்சிரம் கனைச்சுலகின் கிச்சமிடு பிச்சை அமர் பிச்சனிடமாம் அச்சமத நச்சி மதம் அச்சிறுமை செய்தவ வச்ச விரத கொச்சை முறவச்சர் பணி அச்சுரர்கள் நச்சிமிடை கொச்சை நகரே கொச்சை நகரே கொச்சை நகரே பிரமபுரமே வேணுபுரமே புகழி நகரே வெண்குருவதே தோணிபுரமே விராயபதியே சிரபுரமதே புறவம் அதுவே சண்டை நகரே காடி நகரே கொச்சை நகரே ஒழுகலறி தடிகலியில் ஒளி உலகுபடி பெருகும் படிகை நிலையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கெழுவும் சிவனே தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வகை கழுவு முறை கழுமல நகர் பழிதில் இறை எழுதும் மொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழி தகையவே பழிதில் இறை எழுதும் மொழி தமிழ் விரகன் தமிழ் விரகன் கழுமல நகர் தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே மொழி தகையவே மொழி தகையவே ஆ